नारयामुणमध्यमामस्वराचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो வேதாஸ்மித்யபிரமணிரீத்ய பாண்டியன் கொண்டாட காலத்தே பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்டு பல்லாண்டு கூர்ந்து மேல கொண்டு அபிமானங்கள் செல்வனை போல திருமாலே நானும் உனக்கு பலபடியான நமோ நாராயணா நாமம் பலபரவே பல்வகையாலும் பவித்திரனே உன்னை பல்லாண்டு ஒருவனே பவித்திரனை பரமேட்டியை சாங்கமென்னும் வெள்ளாண்டை விழிபத்தோர் தன் நாராயணாயவென்னே பல்லாண்டம் பரமாத்மனை சுதந்திரங்களை பரமேட்டியை சார்ந்த வண்ணம் வெள்ளாண்டனை வில்லுபுத்தோர் விட்டுஜத்தன் நமோ நாராயணாய பல்லாண்டம் பரமாத்மனை பல்லாண்டே சுதாமோ சர்வாமே சகசிரமாக திராவிட வேதசாய திருவள்ளியாரம் திருவள்ளியார் என்னும் தென்குருகார் என்னும் மறைவிலி அவற்றுடன் என்னும் மரமரகலந்தார் அடியிலேயே எப்பொழுதும் உள்ளம் பெற வாழ்ந்திகளும் சோலை முதலங்கர் மற்றவள் மேலாந்த தமிழ்மனைகளாயிரமும் ஈந்த முதல் மையாய் சரவாமன் மைம்பார் வளர்த்த இலத்தாய் திங்கரணம் மெய்யார் உயிரினயம் தக்கடனையம் உனது மகச்சோதி மலர்ந்தது உடையான் புகழ்வெல்லாம் பெரும்பாலும் பட்டுரையாய் புக்கண்ணு பாட்டுமால் பரஞ்சோதி பரமாய் என்னவன் மற்றோதியின் மயன் படியோ நிகழ்கின்ற பலருலகம் படைத்த எம் பரஞ்சோதி கோவிந்தா பண்புரைக்க மாட்டேன் இம்மலர் தலைமாயாளம் இன் மாட்டாத மலர் புரைய திருவ மறைகொடுத்தாய் மனத்துழாய் மாட்டேனி மனம் வைத்தாய் மாநிலம் வருந்தாரே தொடர்பாய் வருந்தாலமாய் வருங்காலம் நிகழ்காலம் கழிகாலமாய் உலக வருங்கால உழைப்பாய் புணந்துழாய் போவேன் மாதுவாய் மார்பினாய் என் சொல்லியான் வாழ்த்து மனைவார் புலராய் நின்னுள்ளே நான் போனேன் மூழ்த்தனீர் உலகெல்லாம் படையன் முதல் படைக்க ஜெயேரன் முதலாய் இளம் தெய்வமாய் கிடந்து சோழ் சமரர் துரைத்தால் ஒந்தொல் புகழ் மாசூனாதே உடம்பாய் மலராது குவியாது மாசூனாயானமாய் முழுதுமாய் முழுதியான் மாசூனா மலச்சோதி தொடர்பாடும் ஆயிரத்தொழிற்பத்தும் உயர் கொண்டு பிறப்பருக்கும் உரைமண்டே ஞானத்தை செயப்புகளார் பலர்பாடும் ஆயிரத்தொழிற்பத்தும் உயர் கொண்டு பிறப்பருக்கும் உரைமண்டே ஞானத்தை ஞானம் படைத்த எம்முகில் வண்ணனே அண்ணாலே தந்த ஆக்கையன் வழிவிடலாலோவியா வினகரகர பாய்ந்து எல்லாயான் உன்னை இனி ஒருவனே ஞானம் படைத்த எம்முயில் வண்ணனே அண்ணாலே தந்த ஆக்கையன் வையமலந்த எம்மாமனா நின் பன்மாமாய தொடர்களை முதலறிந்து நின்மாதால் சேர்ந்து நிற்பதன் யான்று குலசெய்த பாரதப்போர் எல்லா சேனையும் இருநிலத்தை வாக்கையே புலர்வினை அறுக்கலரா சொல்லார் யார் உன்னை சார்வலோ சூரியனான சுடருடியாகி என்ன வேற்றி கேளென்னே எங்களால் நிறைந்த ஆட்சி மற்றங்கள் தவிர்த்து நின் ஆளுநை யார் சேரும் மலை அருளாய் வந்தாய் போலே வந்து மனத்தினே சிந்தாமல் செய்யாய் இதுவே இதுவாய் யார் காயாவே கொழுமலர் திருநிறத்தையந்தாய் யார் உன்னை எங்கு வந்தணுகின்றனர் அப்பதாரங்கள் அவசுவைத்தகன் தொழிலாயிரம் உயிர் செய்த பரமா நின் நற்பன் சோதித்தார் நடுவரன் யான் இருந்திருந்து விஞ்ஞானமென்று விளையில் பிறப்பழுது ஒளிவரங்கெல்லாம் மெய்ஞான ஜோடி கண்ணனை மேவது மேலும் அபியன் பலகால மனிதத்தவன் உலகமெல்லாம் தாவியம்மானை எங்கனை தலைப்பைவனே நமந்தவர் வாசம் விட்டால் அழைப்பு கண்ணனை கண்டு கொண்டு இதை பெற்றது நீருயிர் உலகமுடைய மனை உயிர்கள் சோலை தென்குருகோ ஆனை ஆயிரத்தொழு பத்தும் உயிரின் மேலாக்கை ஓரிடை ஒழுமைக்கு மேலா உலகமுடையவனை உயிர்வழ்வாவை தென்குருகோற்றமாலை ஆயிரத்தொழு பத்தும் உயிரின் மேலாக்கை ஓரிடை ஒழுவிற்கு மேல் அதித்தருளா ஒளிவில் காலமெல்லாம் உடனாய் மண்ணே புகழ் அது தேசமோ திருவேங்கடத்தாசம் எல்லா உலகம் தொழும் அதிமூர்த்தி தாங்கள் கடமை அது சுமந்தார்கள் மேல் தாங்கள் துறைவார்க்கு நமவெண்ணலாம் கணமை அது சுமந்தார்கட்கு நேற்றுரூபம் கொண்டு அமர்ந்து பாடவர் சமன்கள் காத்தவன் அன்னஜாலம் அளந்தவிராங்கமாலை ஒன்றுமே நம்மினை ஓய்வேந்தி குளிர்மலை காத்தவன் அன்னஜாலம் அளந்தவிராங்கமாலை ஒன்றுமே நம்மினை ஓய்வே பிறப்பிறப்பு பிடி செய்வான் திருவேங்கடத்தான் வாழ்வர் வாழ்வை ஞானம் மந்தாபியனை எப்பக்கம் வல்லவர் வாழ்வர் வாழ்வை ஞானம் புகழவே ஒரு சேர் பூமி என்கோ திகழந்தன் பரமயங்கோ தியங்கோ வாயுமெங்கோ ஆகாதமெங்கோ நீர் சுடர் கண்ணனை கோபமாய் ஒரு பணங்கோ பொருளில் சேர்வோமியங்கோ திகழந்தன் பரமயங்கோ தியங்கோ வாயுமெங்கோ ஆகாதமெங்கோ நீர் சுடர் கண்ணனை துணங்கோ மேவிசே நீர் மாறியங்கோ விளங்குதாரோ கலைகளங்கோ ஞானல்லாவியங்கோ பாசே கண்ணனம்மான் பங்கைய கண்ணனையே கண்ணனங்கோ பவளச்சுவாயினங்கோ அங்கதிரடியனங்கோ அஞ்சனவன் நலங்கோ திருவருமார் வணங்கோ சகல சக்கரத்தனங்கோ சாரிமாணிக்கமங்கோ சுவிகள் பொன்முத்தமங்கோ சாதிரல் வயதமங்கோ தமிழ் ஜோதியங்கோ ஆலமே காலத்தந்தை அடியவர் வினகடக்க நச்சுமா அறுசுவை கட்டியங்கோ அறுசுவை அரிசிலங்கோ நேச்சுவை தேரடங்கோ கனியங்கோ பாலங்கோ நான்கு வேத பயணங்கோ சமயநீதி நூலங்கோ மிக்க பயணங்கோ கண்ணனங்கோ வாழனங்கோ மாயனங்கோ வானவராதியங்கோ வானவர் தெய்வமங்கோ அனவர் போகமெங்கோ அனவர் முத்தமெங்கோ செல்வமெங்கோ ஊனமேல் சுவர்க்கமெங்கோ ஊனமேல் மோக்கமெங்கோ ஒளிமணி வண்ணனையே வண்ணமெங்கோ ஒருவர் என்ன தனின நடுமதி துறையணங்கோ நான் முகக்கடவுலகமெல்லாம் படைத்தவையே தனின பனிமலர் துறவெல்லாம் தன்னை கடல் கடைந்த முகம் கொண்ட அண்ணனைய சுதனை அனந்தனை அனந்தன் தன்னை யாவையும் எவரும் தாவையும் எவரும் தாய் அவர் சமயம் தோறும் கோயிலன் புலனைந்துக்கு சுடப்படாவில் போன்றேன் உயிரெல்லாம் ஆளுமோர் பத்தியார பாவனைகளை கோரில் அவனையும் குழலாயும் தன்னார் கொண்டல் போல் மன்னன் தன்னை ஆடவல் புரி குருகோர் ভরে ভরে ஆடோர்வன் சடகோபன் ஆடோர் ஆயிரத்தல் இளைய பருவத்தம் வல்லார் வீர போகவே பிறம்புறமலர் மைலாம் பூம்புடில் மொழிகை முதலை சிறைப்பட்டு நின்ற கைமாவுக்கருள் செய்த கார்மியில் போல் வண்ணன் கல்லை பாடி இழந்த பரந்தன் சொல்லாதார் தம்மால் கருவன் சொல்லே தன்கடல் வட்ட சொல்லே பூம்புடில் மொழிகை முதலை சிறைப்பட்டு நின்ற கைமாவுக்கருள் செய்த নাই தடுகுட்டமாய் பரவாகார் செம்பபலத்திரள் மாயன் சிறிதன் சாதிப்பதற்கு அது என்றோது இருவை அங்குவை திங்கு முதல் வனைப்பாடி வீதிகள் தோறும் துள்ளாதார் ஓதி முன்னார் என் செவிப்பார் மனிதரே முத்துமாய் மாய கட்டிய சேனையுதை உள்ளர் நீர் வீயா ஐவர் வந்து பார்மல்க சேனையவித்த பரந்துடன் இணைந்தாய் கண்ணிடராகி நெஞ்சங்குழைந்தனையாதே ஊன்மல்கி மூன்று வரப்பார் உத்தமரக்கம் செய்வார் வணக்கம் வேங்கடத்தந்தை பேர்பல சொல்லி பிதத்தி பித்தனே பிறரூரா எம்பிரானை அமரமணத்தில் யோகமுணர்ந்து அவன் தன்னோடு அமரனிழந்தாரே அகத்தவரே கர்மமே கர்மமாகிய காரணம் தன்னை திருமணிவண்ணனை செங்கன் மாறினை தேவபிரானை உள்ளங்குழந்தாடே பெருமயம் நானும் தவிர்ந்து பிறத்தமின் பேதமை தீர்ந்தமர்தமை திருத்தி பணிகொள்ளவல்ல ஆர்ந்தபோல துதனை அமரர் பிராணயம் மாறே ஆயிரத்தை பத்து அறிவியல் செய்யும் திருத்தி பணிகொள்ளவல்ல 감사합니다. பகே உண்டலங்கணீர் பையம்பாளர் மனிதன் தெய்வம் மத்தம் மத்தம் மத்தம் மத்தம் ஞானமாய் விளைப்பட்டனை படைத்தான் பின்னம் மொய்கள் சோதியோடாயினான் ஒரு மோவனாகிய மூர்த்தியை முதல் மோவர்க்கு முதல்வன் தன்னை சமமுள்ளனேக்குவானை தடங்கடல் கிடந்தாண்டை எரியழச் செற்றவில்லியை பாவனாசனை பங்கைய தடங்கண்ணனை பரவினார் பரமனை பரஞ்சோதியை குரகோத்த அமரமூர்த்தியாய் சீத்தத்தோடு கீழ் புகழின் மனதாரிக்கு தயதற்கு அருணஞ்சிலைய சுதன் தன்னை தயதற்கு மகன் தன்னை அண்ணே மத்தியன் நீர் கடல் கண்ணன் விண்ணவர் கருமாரிக்கு மனதாரிய பரஞ்சுடர் பண்டுதோரபுரம் படைவங்க ஐவரக்காகி வஞ்சமர்ந்து அன்னதேர் கடவிய பெருமான் கருத்து கிரந்தமணியனாய் அங்கள் ஞானத்துயர்க்கெல்லாம் அருள் செய்யும் மாணவரே பன்கொலாயிரத்தை பத்தார் பத்தராக கோடும் பயிலமினே பங்கைய கண்ணனை மயிலகுடிய நம்பார் கடல் சேர்ந்த மலர் கண்டீர் பயிலம் பிழைதோடு எம்மையாலும் சுடர்மூர்த்தியை மங்கைய கண்ணனை மயிலகுடிய நம்பார் கடல் சேர்ந்த மலர் கண்டீர் பயிலம் பிழைதோடு எம்மையாலும் பரமனை கண்ணனை அழைப்பிறான் தன்னை தொழுமோர் நான்குடை தூமணி வண்ணன் கையம் கோப்பே பணியமவர் கண்டேன் நாளும் பிறப்பிடையாறு எம்மையாளுடை நாளும் வானமுமேத்த கருந்துழாய் போதனை பொன்னடைந்த கரத்து எந்த பணிய வல்லாரை பணியமவர் ஓரம் பிறப்பிடையாறு எம்மையாருடைய கண்டிகையுடன் உடையா பொன்னூரில் பொன்முடியம் மத்தம் உடையா உடை திருநாரண தொண்டர் தொண்டர் கண்டேர் இடையா பிறப்பிடையோரு பெருமக்களேருள்ளவர்தம் திருமாலை அமர்கட் கருமையொழிய அன்னாரமுகோட்டியமர் வறுமையும் நம்மையழைக்கும் அழைப்பிரான் தன்னை துளிக்கும் நரங்கண்ணி தூமணி வண்ணன் கொல்லத்தில் கொல்ல மகன் கண்டே சலை பெண்ணையான் நம்மை சன்மதன்மாந்தரங்காத்து அடியார்களை கொண்டு போய் நம்மவரித்து தந்த அருணை கேள் உங்களுடைய உணர்வறியான் சுவாதிகள் நாளிலங்கை நிலைந்து எத்தனை நடந்தாயாத மணிவண்ணர் காலில் விழுந்தார் அடியாதம் அடியாதம் அடியாதம் கொண்டு ஆளிலை அன்னவசம் செய்ய படியாதமில் குடமைப்படி எந்த வினான் தனக்கியார் அடியார் அடியார் அடியார் அடியார் அடியார் அடியார் அடியோங்களே உத்துவர் அன்னவர் கருள் செய்த வெளியோனே என் குரு அடியார் ஆண்டாயிரத்தல் உயர்த்தவன் தொண்டர் மேல் முடிவே அன்னை வட்டருள் செய்தனியோனை கண்டத்தும் பரல் நெடியாரே என்ன கிடக்கும் நெஞ்சமே மூலகம் தொழுதேத்தும் சீரடியாரே ஆழ்கடலை உள்ளூர் நெடியாரே என்ன நகராக தன்னிலங்கைக்கு குரலாகிய என்ன சமயத்தோடு செய்ய மாணவர்கள் நாயகனே நாளிடம் திங்களை கொண்ட ஆராயர் தாயவனே எந்த தடவும் என் கைகளே தொழுதொழு உன்னை கைகளுமா திருப்போது உன்னை கொல்ல காண விரும்பவன் கண்களால் காண அருங்குலன் ஆசையால் மண்கொண்டவாமணன் ஏறமிழ் கொண்ட கொள்ளேன் சிறகொலி பாவித்து இங்கொல்ல இறந்த என் சிறிகளால் நின்கீர்த்தி கணியன்னங்கவிகளே காலப்பந்தே உரைப்பத்து மேல் கொண்டேன் சக்கரத்துண்ணையே அவைவின்றி ஆதரிக்கும் எனதாவிய அமுதே என்னையாளுடை தூயம்புள்ளுடைய சுடர்நேவியாவிய புலம்ப பலகாரம் கூவியங்கான பெற குணகோலமே தாமரை கண்ணதோ அஞ்சல நீளமே நனதாவியை புண்ணிலா காணமே உண்மை என்னால் கண்டுகொள்வன் பாவலி மூவடிதாவன் நகல்வனே கஞ்சனவஞ்சத்து வாழனை கொண்டே உன்னையே இறந்திருந்து எத்தனை காலம் பூமி இழந்த பெருமானே நலங்கொள்டே நங்குருகூற்றாயிரங்கள் பூமி இழந்த பெருமானே அலங்கொள் சேர் நன்பூர் சுடர்கொண்டாயிரத்தல் இளையமார் பத்து இறங்குவான் யாவருமே விரோதமிது அகிலம் சொல்லுவன் கேட்பினோ என்னாவிலின் கவி என்னாவிலின் கவி தன் செல்வத்தை வளராக மதிக்கும் இம்மரணத்தை கவிபாடிய கண்ணன் குலங்கொழி மைமைய உலனாய எந்த பெம்மாலை உயர்வில்லாத பல்லோடு தோறோடு போமணியை திறமை நாங்கள் பாடவர் வான்கவி கொண்டு புலவீர்தான் இழிய கருதே ஓர் மானிடம் பாடையல் நாளைக்கு போதும் புலவீர்கள் அண்ணாமணி சரை பாடை படைக்கும் பெரும் பொருளார் மணிமொழி நம் வாழ்வை இழக்கும் மத்தியான் பாரினோர் பத்தையை பச்சை பசும்பைகள் பேசவேன் மலிபிரதோனே இன்னைக்கு மனாதனை ஆயபெரும்புகள் அவன்தான் மாய மனிதரை என் சொல்ல வல்லேன் மானிடம் பாட வல்லார் கவியே நல்லேன் ஆய்கொண்டு சீர்வலல் அழிப்பிலானே வானவர் நாட்டையர் நீ கண்டவள் என்ன வேடம் தரன் என்ன பலனாக இவ்வுடல் நீங்கு போய் சென்று படைத்தார் கண்ணன் தனக்கு ஏற்கம் பெரும்புகள் வன்புலகோ பெரும்புகள் ஆயிரத்திலுமார் பத்து ஏற்கம் பெரும்புகள் சொல்ல வல்லார் ஏற்கம் பெரும்புகள் வானவரேசன் கண்ணன் தனக்கு ஏற்கம் பண்புகோ வந்து பெரும் புகழ் ஆயிரத்திலேமோர் பத்து ஏக்கம் பெரும் புகழ் சொல்லார்க்கெல்ல ஜன்மமே நன்மையுடையவன் ¡Ay, no es la cara, உண்மை உடைய விளக்க வல்வாள் கண்டு கொண்டு நன்மை உடையவஞ்சே பரவப்பெற்ற நாளோர் குறவிலே தரங்கடல் கோளரவேறு கண்கோல செந்தாமரைக்கான் உறவன் கோலமோர் யோக உணர்ந்த ஒளிமொழி வண்ணன் கண்ணை புள்ளை கடாதி யார் மாணவர்முட்டிரன் பல்மோகத் தொழுதுரி நாயகன் மூவனுக்குரிய கட்டியை தேடிய முறை மனத்தை பருகினரை நிவானனை காத்து திருபுரம் செத்தமனம் மகனம் பின்னமங்கயம் குள்ளைக்களாவியா ஆயனை ஆயனை பொச்சக்கர தனியனை அச்சுதனை பற்றி யானை ஒரு நாள் ஒரு பொழுது எல்லா உலகங்களியா பலர்புகள் பார்த்தனம் வைதிகனம் உடனேடைச்சோதியே வைதிகன் பிள்ளைகளை உடலுடன் கொண்டு கொடுத்தவனை பத்தி தொடரலி தன்னுடைய சோதி என்னவண்ணம் நிற்கவே துயரில் மலையும் மனிதர் பிறவியில் தோண்டி கண்காண வந்து கண்ணன் மாயன் புகழ் தொற்றா யானோ உலகங்களுமாய் இன்பவில் வெண்ணரகாகி சுவர்க்கங்களுமாய் பல பலமாய குடையானை பெற்று அள்ளி மலர் மகள் போக மயக்குக்கள் ஆகியம் நிற்கும் அம்மா ஞானத்தன் ஞான மகளே கொண்டு எல்லா கருமங்களும் செய் எல்லையில் மகனை கண்ணனை தாழ் கவிழ் ஞான சுடருளி மூர்த்தி துளாயங்கள் பெருமான் செய்து கொண்டு எல்லாரும் அவையும் தன்னலோக்க விழுங்க வல்லா யானை பத்தி ஒன்றும் தளர்ந்திய என்னும் எங்கும் பலர்ந்த தனிமுதல் ஞானம் ஒன்றாய் அளவுடைய குலங்கள் அறியா வகையால் அறிவாகி நிற்கூர்த்தியை மாயனை கண்ணனை தாழ்வத்து யானை சொன்னார் படலோராயிரத்துள் இவையொரு பத்தம் வைத்தமல்லான மேடம் பலத்தை தன் மோவலரும் ஒரு நாயகமே சபனை குருகோபன் சொன்ன படலாராயிரத்துள் இவையொரு பத்தம் முழங்கார தலையூர் சிவனே தன் மோகுலருக்கும் தரு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்டு இருந்தோள் மணிவண்ணா ஒரு தேவடைய காப்பு அடையோ மாடன் எல்லாரும் பெருவெண்ணை ஆயிரம் பல்லாண்டு பழிவாயினை பலமார்களை வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு பழிவாள் ஜோதி வளத்துறையும் துளராடியும் பல்லாண்டு படைவார் பக்கம் முழங்க அப்பால் பல்லாண்டு உதே வியாபாரே வியாபாரா రామానుజానిర్వ్యాజ్ఞా వర్తదామవివర్తనా రామానుజానిర్వ్యాజ్ఞా ప్రతివాచమత్తులాభిరే భూయాత్ సాయిరాగిణే శ్రీమన్ శ్రీరంగ శ్రీయమనవత్రవామృదినం సంవర్ధయా శ్రీమన్ శ్రీరంగ శ్రీయమనవత్రవామృదినం సంవర్ధయా నమ శ్రీకైరనాథాయ వందే నకలజన్మనే ప్రసాదలబ్ధపరమప్రాప్తకైకర్యధారిణే శ్రీశైలే హృదయాపాత్రం జీవత్యారిమార్ణవం శ్రీంద్ర பிரபலம் வந்தே ரங்கஜா மாதரம் புனே மாதகவால் வாழும் மணவாளமா முனிவன் வாழியவன் மாறந்திருவாய் முழைப்பருளை மாநிலத்தால் நேரம் மொழி செய்யலாமலை வாழிய வாழிய துயமார்வம் வாழிய சுந்தரத்தில் தோவினை வாழிய முக்கோலும் வாழிய வாழிய பொய்யார முந்தி வாழி புகழ் வாழி வாழிய வாழ வாழ வாழ கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ மணவாளமா முனியே என்ன